திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்புகலி திருச்சிற்றம்பலம் இயலிசையேனும் போரோளின் திறமா புயலனமிடரோடை புண்டியனே கயலன அறிநெடு கண்ணியோடு அயலுலகடி தோழ அமர்ந்தவனே கலனாவது வெண்தலை கடி பொழிர் புகழி தன்னுள் நிலநாள் தொருமின்புற நிறைமதி அருளினே விடைத்தவர் பூரங்கள் மூன்று விரிசிலை முனிய வாங்கி படை தொழில் புரிந்து நின்ற பரமனே பரமயோகி கடைத்தலை போகந்து நின்றோம் கலிமறை கடமர்ந்தீர் அடைத்திடும் கதவு தன்னை அப்படி தாளினாலே நிலையுறும் இடர் நிலையா மத வண்ணம் இளையோரோ மலர்கொள் கொண்டே தொம்யாம் மலையினில் அறிவையை விருபவன் தோல் அலை வருமத கரி உரித்தவனே இமையோர்கள் நின் தாழ் தொழையெழில் திகழ் பொழில் புகழி உமையாளொடுமன்னினை உயர்த்திரு வடிவினையே முடைத்தலை பலி கொள்வானே முக்கணா நக்கமூர்த்தி மடைத்தலை கமலோ ஓங்கோ வயல் மறை காடமர்ந்தாய் அடைத்திடும் கதவை என்றிங்கடியனே சொல்ல வல்லே அடைத்தனை தேவி தன்னோடெம்மையாள் உகக்குமாரே பாட்டினை அருமறை வரல் முறையால் ஆடினை காண அருவனத்தில் சாடினை காலனை தயங்கொழி சேர் நீடு வெண்பீரை மூடி நின்மலனே நினையே அடியார் தொழ நெடுமதீர் புகழின் நகர் தவதையே இடமே வினை தவ நெறி அருளமக்கே கொங்கணமலர்கள் மேபூ குளிர் பொழில் இமய பாவை பங்கனாவூருவினாலே பருமணி உமிழும் வெம்மை செங்கணாரவோ பூண்ட திகழ் திகழ்மறை காடமர்ந்தாய் அங்கனாயி தூவன்றோதானெம்மையாள் உகக்குமாரே நிழல் திகழ் மழுவினை ஆனையின் தோல் அழல் திகழ் மேனியில் அணிந்தவனே கழல் திகழ் சிலம்பொலி எலம்ப நல்ல முழவொடும் மறுநட முயற்றினே முடிமேல் பதி சூடினை முருகமர் பொழிர் புகழி அடியாரவரே துற அழகொடு இருந்தவனே இருளிடை மீடற்றே மறை பொருட்கள் எல்லாம் திருள்பட முனிவர் கீந்ததிகள் மறை கடமர்ந்தாய் மருளுடை மனத்தனேனோ வந்தடே பணிந்து நின்றேற்கு அருளது புரிவதன்றோயமையா உகக்குமாரே கருமையின் நஞ்ச முண்ட உரிமையின் போலகுயர் அழித்த நின்றன் பெருமையை நிலத்தவர் பேசினல்லா அருளால் அருவகில்லபரீதாயவனே அறவேரிடையாளொடோ அலை கடல் மலி புகலி பொருள் சேர்த்தரநாடொரு மிசை பொலிந்தவனே பெருத்தகை வேழோ தன்னை பிளிரிட உரி செய்தோ மருத்திகள் பொழில்கள் சூழ்ந்த மாமரை கடமர்ந்தாய் கருத்திலனேனும் நின்றன் கழலடி பணிந்து நின்றேன் அருத்தியை அறிவதன்றோயமையாள் உகக்குமாரே அடையறிமாவோடு வெங்கையின் தோல் புடைபட அரமீசை புனைந்தவனே படையுடை நெடுமதீர் பரிசழித்த விடையுடை கோடி மல்கு வேதியனே விகதா பரமா நின்னை விண்ணவர் தொழ புகலி தகுவாய் மடமாதொடு தாழ்பணிந்தவர் தமக்கே செப்பமர் கொங்கை மாதர் செறிவளை கொள்ளும் தேசோ ஒப்பமர் பள்ளிக்குள் வானே ஒளி மறை கடமர்ந்தாய் அப்பமர் சடையே நானே அடியனேன் பணியோகந்த அப்பனே அளவீர் சோதியடிமையே உக குமாரே அடியவர் தோழுதெழ அமரேத்த செடிய வல்வேனை பல தீர்ப்பவனே துடியுடைய துடியுடையகலல்குள் தூமொழியை பொடியணி மார்புற புல்கினே பொன்னியா பொனிதா புகரேற்றினை புகலின் நகர் நன்னியாய் கழலேத்திட நன்ன கீழாவினையே மதி துன்றுமே தழி மத்தம் மன்னிய சென்னியானே கதியொன்றும் ஏற்றினானே கலிமறை காடமர்ந்தாய் விதியொன்று பாவின் மாலை கேட்டருள் வியக்கும் தன்மை இது வன்றோ உலகின் நம்பி எம்மையாள் உகக்கு இரவொடு பகலதாம் எம்மானுன்னை பரவுதல் ஒழிகிலேன் வழியடியேன் குறவிரினருங்கொன்றை கொண்டணிந்த அறவிரி சடை மூடி ஆண்டகையே அனமன்னடையாளொடுமதேர் கடல் இலங்கை மன்னன் இனமாதரு தோளடர்த்திருந்தனை புகழியூளே நீசநாமர கண் தோள் தர விரலாலோன்றும் தேசனே ஞானமூர்த்தி திருமறை காடமர்ந்தாய் ஆசையறுக்க உய்ந்தீட்டவனடி பரபமே ஈசனார் காள தானானென்பதை அறிவித்தாயே உருகிட உவகை தந்துடலினுள்ளால் பருகிடம் மாமோதன பண்பினே பொருகடல் வண்ணனோ பூவுளாலும் பெருகிடுமருளேல பிறங்கெறியாய் உயர்ந்தாயினீரேனை ஒன்மலரடியினை கீழ் வயந்தாங்குரநல்கிடு வளர்மதீர் புகலிமனே மைதிகழூருவேனானும் மலரவன் தானும் மே எய்து மாறிய மாட்டாரில் மறை காடமர்ந்தாய் பொய்தனையின்றி இன்றி நின்னை போற்றினார் கருளை சேர செய்தனை எனக்கு நீகின்றருளிய திறத்தினாலே கையிலேனொன்பவர் கணிகை நோன்பர் செய்வன தபமல்ல செதுமதியார் பொய்யவருரைகளை பொருளேனாத மெய்யவரடி தோழ விரும்பினே வியந்தாய் வெள்ளேற்றினை விண்ணப தொழு புகலீர் உயர்ந்தார் பெருங்கோயிலுள் ஒருங்குடன் இருந்தவனே மண்டல தமணர் பொய்யோ தேரர்கள் மொழியும் மாற கண்டனை அகல என்றோ கலிமறை கடமர்ந்தாய் தண்டியை தானாவைத்தான் என்னும தன்மையாலே என் திசை கரிய வைத்தாயி கதவடைப்பி தன்றே புண்ணியர் தோழுதேழு நக விண்ணவரடி தோழ விளங்கினானை நன்னிய ஞான சம்பந்தன் வாய்மை பண்ணியருந்தமிழ் பத்தும் வல்லார் நடலையவையின்றி போய் நன்னுவர் சிவனுலகோ இடராயினையின்றி தாம் ஏதுவர்த்தவனெறிய சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயக்கி மதமுடை களீர் சேற்ற மாமரே காட்டோளா கதவடை தீரமோ செப்பே கடி பொழில் காழி வேந்தன் தகவுடை புகழின் மிக்க தமிழ் கிழவிரகன் சொன்ன பதமுடை பத்து வல்லார் பரமனு கடியர்த்தாமே குறிப்பு பின்னர் கிடைக்கப்பெற்ற திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் சுவாமி மறைக்காட்டு மணாளர் அம்பாள் யாழை பழித்த மொழியாள் திருச்சிற்றம்பலம்